கௌசல்யை மணிவயிற்றில் உதித்தவனே கண்ணே மணியே கற்பகமே கருணை தென்றலே கனிவு முகிலே அகிலமே உன்னால் அமைதி கண்டிடவே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா இக்ஷ்வாகுகுலத்தில் தோன்றிய இனியவனே ராமன் என்ற திருநாமம் பெற்றவனே உள்ளத்தை அடக்கிய உயர்வானவனே எல்லையில்லாத சக்தி படைத்தவனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா இந்திரியங்களை அடக்கியாழ்பவனே இணையில்லாத துணிவு மிக்கோனே அழகுக்கே இலக்கணமாய் திகழ்பவனே அறிவு கலம்பகமாய் ஒளிர்பவனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா எதிரிகளை அழிப்பதில் வல்லவனே பறந்து விரிந்த தோள்கள் படைத்தவனே பருத்திட்ட புஜங்களை கொண்டவனே சங்கம் போன்ற கழுத்தினை உடையவனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராம விரிந்திட்ட மார்பினை கொண்டவனே பெரியதொரு வில்லினை கண்டவனே முழங்கால் வரை தொங்குகின்ற கரங்களை உடையவனே முழுமதியன திருமுகம் படைத்தவனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா அகன்றிட்ட நயனங்களின் நாயகனே திருமகளுக்கு இருப்பிடம் ஆனவனே சத்திய நெறிதனை உணர்ந்தவனே மக்களிடம் எல்லையற்ற அன்பினை பொழிபவனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா நான் முகனுக்கு நிகரான நிர்மலனே சுயதர்மத்தை காத்திடவே வந்தவனே தனுர்வேதத்தில் ஈடில்லா தேர்ச்சி பெற்றவனே ஞானிகளின் பேரொளி பெட்டகமே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா உயர்வான நடையின் உன்னதனே உன்னத தத்துவத்தின் நிழலானவனே வாய்மையை காத்திட வந்தவனே வீர வரலாற்றின் தலையாய நாயகனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா சக்தி படைத்த திருமாலுக்கு நிகரானவனே அன்பு பார்வையால் புவனம் காப்பவனே சினத்தில் கோபாக்னியாய் ஜுவலிப்பவனே பொறுமைக்கு பெருமை தருபவனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராம கொடையில் குபேரனாய் திகழ்பவனே வாய்மையில் தர்ம தேவதையாய் சுடரொளியானவனே இதயமெலாம் இன்ப சுகம் தருபவனே இளந்தென்றலானயங்கள் இனிய பூங்காற்றே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா தசரதனின் செல்ல கண்மணியே வீரநடை நடந்திடும் மாவீரனே பாசமிகு இளவல்களாம் இலக்குவன் பரத சத்ருக்குணனுடன் கூடியவனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா விஸ்வாமித்திரர் விருப்பமுடன் கூடி மாமுனிவரை தொடர்ந்திட்டவனே முனிவரின் யாகத்தினை தடுத்திட்ட அறக்கரை வதம் செய்து மகிழ்வு தந்தவனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா தர்மத்தின் வழி வந்த தயாபரனே தர்மத்தை காத்திடவே அவதரித்த ஞான பானுவே தர்மத்தென்றலன வையகத்தில் தவழ்பவனே உள்ளமெல்லாம் நீதியின் குரலானவனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராம ஜனகனின் செல்ல மகள் சீதை மணாளனே அழகு பதுமையாம் சீதை மலர்கரங்கள் பற்றியவனே உன் உயிரினும் உயிரான சீதையை உன் நெஞ்சினிலே நிலையாக கொண்டிட்ட மகாபிரபுவே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா உனக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் செய்திட மன்னன் தசரதன் முடிவு கொண்டிடவும் கூனியின் சொல் கேட்டு தடுத்திடவே கைகேயி எண்ணம் கொண்டனளே முன்பு தான் கேட்ட இரண்டு வரங்களை மன்னனிடம் வேண்டினளே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா தர்மமே கலங்கித்த வித்திடவும் நீ பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செய்திடவும் தன் மகன் பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்திடவும் கைகேயி சொன்னதை தசரதன் கேட்டனே உள்ளமே உடைந்தனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா தந்தை சொல் காக்க கானகம் ஏகியவனே பாசமிகு இலக்குவன் உன்னை தொடர்ந்திடவும் அன்பு நிலவென சீதா பிராட்டி உன்னை பின்பற்றிட அயோத்தியே கலங்கிட கானகம் கிளம்பியவனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா கண்ணீர் சொரிந்திட அயோத்தி நகர மாந்தருமே பண்பு திலகமான உன்னை தொடர்ந்திடவும் மனம் நெகிழ்ந்த எங்கள் ரகுகுல திலகமே நீயும் இதயம் மெய் சிலிர்த்தது மெய்யே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா பண்புத்திலகமானவனும் பரிசுத்தம் மாணவனும் உன் நெஞ்சமெல்லாம் நிறைந்திட்ட நன்னெறியாளனும் உயர் நெறி செம்மலே ஆனவனும் உன் இதயத்தில் நீங்காத இடம் பெற்ற குகனை அடைந்தனையே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா அன்பு நிலவென குகனைக் கண்டவனே சிறுங்கி பேரபுரம் தனில் கங்கைக் கரை தனில் தேரோட்டியான சுமந்திரனை விட்டு விட்டவனே கண்கள் கலங்கியவனுக்கு ஆறுதல் பகர்ந்தவனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா குகன் சீதை இலக்குவனுடன் கூடி வனங்கள் நதிகள் பலவற்றைக் கடந்த தர்ம பிரபுவே பரத்வாஜரின் ஆணை தனை ஏற்று அழகிய கொடி வீட்டினை கட்டியவனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா குடிவீடு தனில் எங்கள் அன்னலே நீயும் சீதை இலக்குவனுடன் கூடி வனம் தனில் மனம் நிறைந்தவர்களாகி வாழ்ந்திட்ட எங்கள் மாமன்னனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா உன்னை பிரிந்த சோகமே தாங்காமல் பேரரசந்த சரதன் உயிர் நீத்திடவும் வசிட்டற் போன்ற அந்தன ஆன்றோரும் பரதனை வரவழைத்து அவனை அரியணை அமர வேண்டினரே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா உளம் உடைந்த பரதனும் அதனை மறுத்துமே கூப்பிய கரங்களுடன் வனமே வந்தனே அசையாத உன் உறுதியை அவனும் கண்டனே உன் பாதுகையை சுமந்து அவனும் திரும்பினே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா உன் திருவடித்தாமரைகளை தொட்டு வணங்கிய பரதனும் உன்னல் வரவை எதிர்பார்ப்பதாக சொன்னவனும் நந்தி கிராமம் திரும்பினனே உனை எண்ணியே ராஜ்யத்தை அவன் நடத்தியதும் நீ அறியாதவனோ திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா பரதனும் உன்னை விட்டு அகன்றதும் அயோத்தி மக்கள் உன்னை தேடியுமே சித்திரகூடம் வந்து விடுவார்களோ என எண்ணமே கொண்டு தந்தை சொல்லை காத்திடவே தண்டகாரண்யம் சென்ற எங்கள் தயாபரனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா பெரியவனமே வந்தடைந்த செந்தாமரை கண்ணனான எங்கள் ஸ்ரீராமனே அரக்கனான விராதனை வதம் புரிந்தவனே சரபங்கரையும் சுதீக்ஷ்ணரையும் அகத்தியரையும் கண்டவனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா அகத்தியரின் நாணைக்கு ஏற்ப நீயுமே தேவர்கோனின் வில் கத்தி அக்ஷய பாணங்களுடன் கூடிய அம்புர துணியை ஆர்வமுடன் பெற்று கொண்டவனே அறக்கரை அழிப்பதாக முனிவர்களுக்கு வாக்கினை ஈந்தவனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா பஞ்சவடியில் மகாபிரபுவே நீ இருந்த சமயம் காமவிகாரமான சூர்பனகையின் வடிவை விகாரம் செய்தவனே அவளால் ஏவப்பட்ட அரக்கர்களான கரன் திரிசரஸ் தூஷணன் போன்றோரை அழித்தவனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா உற்றார்வதமே கேட்டு ராவணன் சினமே கொண்டு மாரீசனை உதவிக்கு அழைத்தனே மாரீசனும் மாயமானாக வந்தனே சீதையும் மானைக் கண்டு மதிமயங்கினளே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா மாயமானாக வந்த மாரீச்சனுமே உன்னையும் இலக்குவனையும் நெடுந்தொலைவு அழைத்துச் சென்றனனே அந்த நாழிகையில் ராவணனும் அங்கு வந்தனனே தர்மத்தாயாம் சீதா பிராட்டியை அவனும் கண்டனனே திருப்பள்ளி அருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா உன் துணைவியாம் அன்னை சீதா பிராட்டியை அபகரித்துச் செல்லும் ராவணனை தடுத்திட்ட ஜடாயுவை ராவணன் வதைத்துமே சீதையுடன் அவனும் விரைந்தனே கொடை நெறி கதறிட வாய்மையும் புலம்பியதும் மெய்யே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா வதையுண்ட ஜடாயுவை நீயும் கண்டனையே சீதையை ராவணன் அபகரித்துச் சென்றதைக் கேட்டனையே ஜடாயுவை சம்ஸ்காரம் செய்திட்ட சத்திய நிதியே யாவுமே அறிந்திட்ட நீயும் உள்ளம் துடித்ததும் மெய்யே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா வனத்தினில் சீதையை தேடி அலைந்தவனே கொடூரமான கபந்தனை சம்ஹாரம் செய்தவனே புனிதவதி சபரிக்கு நல்வாழ்வு தந்திட வேண்டுமென்ற நீயும் தகனம் செய்திட்ட விண்ணுலகம் சென்ற கபந்தனின் சொற்களை ஏற்றவனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா ஞானத்திலகமான ஸ்ரீராமனே நீயுமே சபரியிருக்கும் இடம் சென்றனையே தசரத குமாரன் நான உன்னையுமே ஸ்ரீராகவனே சபரியும் மனதால் நெகிழ்ந்து துதித்தனளே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா பம்பா நதிக்கரையில் ஹனுமனுடன் இணைந்தவனே ஹனுமன் சொற்களை கேட்டு உயர்வானவனே சுக்ரீவனுடன் நட்பு கொண்ட எங்கள் நாயகனே அவனிடம் நடந்தவைகளை எடுத்து இயம்பிய எங்கள் ஏந்தலே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா உன் சொற்களை கேட்ட சுக்ரீவனும் கண்ணிமைகள் இரண்டும் ஈரக்க சிவானானே அக்னி சாட்சியாக உன்னிடம் அவனும் நட்பினை உண்டாக்கிக் கொண்டதும் பெருமை அன்றோ திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா உன்னிடம் சுக்ரீவனும் அவனுக்கும் வாலிக்கும் உள்ள பகை மைதனை விளக்கமுடன் எடுத்து உரைத்ததை கேட்டவனே வாலியின் மகா பராக்கிரமத்தை சுக்ரீவன் சொல்ல கேட்டு அவனை வதம் செய்திட உறுதி தந்தவனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா தன்னிடம் உனக்கு நம்பிக்கை வந்திடவும் மிகவும் விசாலமான மலை போன்ற துந்துபியின் முதன்மையான உடலை காட்டிடவும் மந்தகாசமுடன் நீயோ அதனை கால் கட்டை விரலினால் பத்து யோஜனை தூரம் தூக்கி எறிந்தனையே திருப்பள்ளி அருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா ஒரே அம்பினால் ஏழு சால மரங்களுடன் மலை பூமி தனையும் பிளந்து காண்பித்தவனே எங்கள் புண்ணிய வீர வரலாற்று நாயகனே உன்னருளால் நாங்கள் உயர்வெல்லாம் கண்டிடவே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா மகிழ்வு பொங்கிட சுக்ரீவனும் கிஷ்கிந்தையில் உள்ள தனது குகையை அடைந்தவனும் உயர்வு நம்பிக்கை கொண்டுமே கர்ஜித்திடவும் அதனை கேட்டதுமே வெகுண்டிட்ட உக்ரமுடன் வாலியும் வெளிவந்தானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா மனைவி தாரையை அமைதி செய்திட்டவனும் சுக்ரீவனுடன் போர் புரிய முன்வந்தானே அக்கணமே நீயுமே ஸ்ரீராகவனே ஒரே அம்பினால் அவனை வதமே புரிந்தனையே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா கிஷ்கிந்தையின் மன்னனாக சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தனையே உனது வீரம் கண்ட சுக்ரீவனும் ஆஞ்சநேயனும் உள்ளம் மகிழ்ந்ததும் மெய்யே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா வானரர்களை பல திக்குகளில் அனுப்பியும் அன்னை மைதிலியை இலங்கையில் ஹனுமன் கண்டிடவும் மகிழ்வு பொங்க கண்டேன் சீதையை என புண்ணியன் ஹனுமன் சொன்னதைக் கேட்டு ஆனந்தக் கடல்லானவனே திருப்பள்ளி எழுந்த அருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா கதிரவனுக்கு நிகரான பாணங்களால் கடலை கலக்கியவனே கடல் மன்னனும் நேரில் வந்தும் கடல் வசனத்தால் நளனைக் கொண்டு சேதுபந்தம் செய்யச் சொன்னானே புனிதத்தின் புனிதமான ஸ்ரீராமாவுனை வணங்குகின்றோம் திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா சேது வழியாக இலங்கையை அடைந்தவனே ராவணனை வதமே புரிந்திட்ட வீரத்தின் விளை நிலமே சீதையை சிறை மீட்ட எங்கள் ஞான செந்தளிரே அன்னை மைதிலி நெஞ்சமெலாம் நிறைந்திட்ட மகா பிரபுவே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா ஸ்ரீராமா உன் உள்ளத்து சலனமே உணர்ந்தவளாம் சீதா பிராட்டியும் அக்னி பிரவேசம் செய்தனளே அக்னி பகவான் சொற்களை கேட்ட அண்ணலே அன்னை ஜானகியின் இதய அமிர்தமே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா வானவர்கள் ஈடற்ற ஆனந்தம் கொண்டிடவும் உன்னை அவர்களும் துதித்து வணங்கினரே முனிவர்களும் பேரானந்தம் பெற்றிடவும் மூவுலகங்களிலும் சந்தோஷம் அலைமோதச் செய்தவனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா இலங்கையில் விபீடனனுக்கு பட்டம் சூட்டியவனே இறந்த வானரங்களுக்கு மீண்டும் உயிர் தந்தவனே எல்லையில்லாத ஆனந்தம் கண்டிட்ட வெற்றி திருமகனே எங்கள் வாழ்வு மகிழ்வு சோலையாகிட திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா அனுமனை பரத்வாஜாசிரமம் செல்லச் சொன்னவனே தான் வருவதை பரதனிடம் இயம்பிடச் செய்தவனே சுக்ரீவனுடன் கூட புஷ்பகம் ஏறியுமே நந்தி கிராமம் சென்றடைந்த எங்கள் சீராளனே திருப்பள்ளி எழுந்த அருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா உடன் பிறந்தோரிடம் உயிரையே வைத்திருந்தவனே சடைதனை நீக்கிட்ட குறையே இல்லாத குணக்குன்றமே கற்புக்கரசியாம் மைதிலியுடன் இணைந்துமே சாம்ராஜ்ய பதவியை ஏற்றிட்ட தர்ம காவலனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா நான் முகனுக்கு நிகரானவனே மைதிலியின் ஆசைக்கு உகந்தவனே வையகமே அமைதி சோலையாகிட அயோத்தியில் தனக்கென திருக்கோவில் கொண்டவனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா திருவிடம் காத்திடத்தில்லை விழாகத்தில் நிலைத்தவனே நல்வாழ்வினை தந்திட வடுவூரில் நிறைந்தவனே குவலயமே போற்றச் செய்திட திருக்குடந்தை வாழ்பவனே அன்பு நெறிகள் உயர்ந்திட பத்ராச்சலம் கண்டவனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா ஸ்ரீராமச்சந்திர மகாபிரபுவே உன் ராமராஜ்யம் அமைந்திட தர்மம் நிலைக்குமே வாய்மை வெல்லுமே அறவோர் பெருமை கொள்வரே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எங்கள் தெய்வமே ஸ்ரீராமா ஸ்ரீராமச்சந்திர மகாபிரபுவே இந்த உனது தமிழ் சுப்பிரபாதம் படிப்பவரும் கேட்பவரும் அச்சம் நீங்கி வாழ்வரே மங்கையர் தீர்க்க சுமங்கலிகளாக திகழ்வரே பிள்ளை பேர குழந்தைகளுடன் குலவிருத்தி குடும்ப விருத்தி காண்பரே ஸ்ரீராமா உன் தமிழ் சுப்பிரபாதம் ஒலித்திட தனதான்யம் நாடெல்லாம் பெருகுமே அன்பு நெறி தழைக்குமே ஆனந்தம் நிரந்தரமாகுமே இது தெய்வ வாக்கே தெய்வ வாக்கே அன்புக்கு உகந்த எங்கள் ஸ்ரீராமா எண்ணிய செயல்களில் வெற்றியை தருபவனே சுகம் யாவும் தந்திடும் ஸ்ரீராகவனே ஸ்ரீராமபிரானே உன் மலரடிகள் பணிகின்றோம் சத்தியம் காத்திட வந்தவனே மாந்தரெல்லாம் தன்னிலை உணரவே கானகம் ஏகிய எங்கள் அன்பு செல்லமே ஸ்ரீராமபிரானே உன் மலரடிகள் பணிகின்றோம் உண்மையின் திருவடிவம் மாணவனே கொடையின் உயர் நிழலானவனே உயரிய குலம் கண்டவரின் துணைவனே ஸ்ரீராமபிரானே உன் மலரடிகள் பணிகின்றோம் எங்கள் அன்னையின் அன்பானவனே எங்கள் தந்தையின் பாசமானவனே எங்களின் குருவாகத் திகழ்பவனே ஸ்ரீராமபிரானே உன் மலரடிகள் பணிகின்றோம் அளவிட முடியாத ஆனந்தம் தருபவனும் நம்பியாடியவரை என்னாலும் காப்பவனும் மங்கள திருமுகநாயகனுமால ஸ்ரீராமா உன் மலரடிகள் பணிகின்றோம் தசரதஞ்செல்ல மகனாகி கௌசல்யின் அன்பு மைந்தனாகி சீதா பிராட்டியின் இனிய துணைவனான ஸ்ரீராமா உனக்கு மங்களம் தந்தை சொல் காத்திட்டவனாகி தயை என்ற சொல்லே ஆகி ஏகபத்தினி விரதனான ஸ்ரீராமா உனக்கு மங்களம் ஸ்ரீராமாயண குரல் கேட்டு ஓடோடி வந்து அடியவர் காக்கும் மைதிலியின் ஆசைக்கு உகந்த எங்கள் சீதாராமா கல்யாணராமா பட்டாபிராமா கோதண்டராமா அன்பு நிலவான எங்கள் அயோத்திராமா உனக்கு ஜெயமங்களம் சுபமங்களம்